திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தொல்லை இரும்பிரவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரையினம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருடுமலை போற்றீம் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சீர் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இராதானே நின் பெரும் தீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றடியேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகிப் பறவையாய்ப் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கடாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனி வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானி அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயிருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாய் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இராத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவணி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானி ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானி நீராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானீம் இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி கூர்த்தமிஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒடியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உள்நாரமுதே உடையானீ வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இன்னொரு தொகை என்று சொல்வது போல அண்ணாமலையாருடைய அடிக்கவலம் சென்று இறைஞ்சுகின்ற பேர் பெற்றிருக்கிற புண்ணிய சேதர்களாகிய உங்கள் அத்தனை பேருடைய நடுவிலே இருந்து சில சிந்தனைகளை செய்ய நமக்கு புண்ணியம் கிடைத்திருக்கிறது இந்த அருமையான புண்ணியத்தை நம்முடைய அப்பர் உழவாரப்பணி மன்றம் இதை அமைத்து கொடுத்திருக்கிறது அதனுடைய பெருமாட்டியார் தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள் நம்முடைய ரெட்டியார் அவர்கள் நம்முடைய மனோகன் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற நல்ல ஆடவர்களும் பெண்ணிலுமாக இருந்து உறுதுணை செய்கின்ற பெரியவர்கள் நம்முடைய அருமையான தமிழ்பலவர் ஐயா அவர்கள் ஓதாமூர்த்திகள் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய திருமுறைகள் பன்னிரெண்டும் மிகச்சிறந்தனவே அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை திருமுறைகள் தாமாக பன்னிரெண்டா அவங்க அவங்க பாடினாங்க நாம பன்னெண்டா வகுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் ஆமாமா நாம திருமுறைகளை பன்னிரெண்டா வகுத்து கொண்டுமே தவிர பாடிய பெருமக்கள் பன்னிரெண்டு ஞானசம்பந்தர் நான் பாடியது முதல் மூன்றுன்னு சொன்னாரா இல்ல அவர் தோரடேசிவியன் முதல் கல்லூர் பெருமன வேண்டா வரைக்கும் பாடினார் நாம இன்னென்ன பண்கள் எல்லாம் முதல் திருமுறை இன்ன பண்கள் எல்லாம் இரண்டாம் திருமுறை இன்ன பண்கள் எல்லாம் மூன்றாம் திருமுறை நாம வகுத்துக்கிட்டோமே தவிர அவங்க பன்னிரெண்டு வகுக்கல அவளா அந்த வகையிலே எட்டாம் திருமுறையாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் இந்த எட்டாம் திருமுறைக்கென்று தனித்தன்மை உண்டு நான் சொன்னபோது சொன்ன நினைவு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு திருமுறைகளும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு அதுல நம்ம எட்டாம் திருமுறையாக இருக்கிற திருவாசகத்துக்கு ஒரு தனித்தன்மை என்னன்னு திருவைந்தெடுத்தை தொடங்கி சொல்லுகிறது திருவைந்தெடுத்து நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது முதல் திருமுறை தோருடைய செவியன் தான் தொடங்குது பன்னெண்டாம் திருமுறை உலகளாம் உணர்ந்து உதற்கறிவன் என்று தொடங்குது நீங்க எங்கே ஒவ்வொரு திருமணியும் பார்த்து பாருங்க எல்லா திருமணியும் திருவைந்தெழுத்தை வைத்து தொடங்குகின்ற திருமுறை எட்டாம் திருமுறை இருக்கும்போதே தொல்லை இருந்தறிவிங்கிற பா பாடல் பின்னி இருக்கவங்க பாடினது மணிவாசர் பாடினது இல்லை அதனால அந்த வெண்பான எல்லாரும் பெரியவங்க எல்லாம் பாடினதுங்கிறதான் நாங்க பாடுறமே தவிர தொல்லை இரும்பெருவி சூழ்ந்தல் நீக்கிங்கிறது திருவாசகம் என்னும் தேன் என்ன செய்யும் இதை செய்யும்னு சொல்றாரு அது அது மணிவாசர் பாடுவாரா நான் பாடின திருவாசம் இப்படி செய்யும்னு சொல்லுவாரா அந்த வெண்பா யாரோ பெரியவங்க பாடினது அதை விட்டுடுங்க அப்ப திருமுறை எப்படி தொடங்குறது நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குது திருவேங்கெழுத்து வைத்து தொடங்குகின்ற திருமுறை எட்டாம் திருமுறையாக இருக்கிற திருவாசகம் அது மட்டுமல்ல நீங்க அருமையா வந்து நம்ம ஐயா புலவரையா வைத்துக்கொண்டு ஓதாரையா வைத்துக்கொண்டு அருமையா நமசிவாய என்பதை விடாமல் சொல்லுகிறது என்பதை கேள்விப்பட்டேன் பெரிய அதான் பொருள் சரி அந்த மாதிரி ஒரு அருமையான திருவைந்தெழுத்து தொடங்குறது இந்த திருவாசகமும் திருக்குவையாரும் ரெண்டும் சேர்ந்துதான் எட்டாம் திருமுறை அல்ல அப்போ இந்த இந்த ரெண்டையும் சேர்த்து முதலும் முடிவுமாக என்னன்னா என்ன கிடைக்கும் முடிவாக இருக்கிறது திருக்குவையார் அதுல நானூறாவது பாட்டு நானூறாவது பாட்டுல நாலாவது வரி நாலாவது வரியில என்ன இருக்குது எப்படி முடியுது நான் சொன்ன முன்னே சொன்ன நினைக்கிறேன் உயிர்க்கு ஊதியமே என்று முடிகிறது இப்ப திருக்குவையாறுல நிறைவாக முடிகிற சொல் தொடர் உயிர்க்கு ஊதி ஊரன் உயிர்க்கு ஊதியமே என்று முடிகிறது இந்த உயிர்க்கு ஊதியமே என்று முடிகின்ற சொல்லையும் இந்த நமச்சிவாய வாழ்கை என்பதை இணைத்து விட்டால் என்ன தெரியுது இந்த நம்முடைய உயிர்களுக்கெல்லாம் ஊதியம் நமச்சிவாய என்பதுதான் எனவே எட்டாம் திருமுறை நமக்கு முழுமையாக அறிவுறுத்தி முடிப்பது என்னன்னு கேட்டா நாமெல்லாம் பெற வேண்டிய ஊதியம் திருவைந்தெடுத்து இடையரா சொல்வதுதான் என்று சொல்லுவோம் அந்த பெரும் புண்ணியத்தை நீங்க அருமையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் திருவடிகளுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அந்த ஒரு அறிவிப்பாடு உடையது எட்டாம் திருமுறை என்பது இரண்டாவதான ஒரு ஒரு கரு ஒரு அமைப்பு இந்த நம்முடைய திருவாசகத்துல இயற்கை வர்ணனை எல்லாம் அதிகமா கிடையாது முழுக்க முழுக்க நன்றி உணர்வு குருநாதா நீ என்னை ஆட்கொண்ட நீ என்னை விட்டு விட்டியப்பா நான் என்று கடை தேர முடியும் என்று சொல்லி அந்த பிரிவாற்றாமை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எவ்வளவு பெரிய பெருமான் இந்த கேவலமான ஆன்மாவுக்கு தானே எழுந்தருளி திருப்பரந்துரையில எனக்கு ஆட்கொண்டானே என்று நன்றி உணர்வு எனவே ஒரு பக்கம் என்னை விட்டு விட்டு விட்டானே என்ற பிரிவு ஆற்றாமை இன்னொன்று அப்படிப்பட்ட பெரியவன் இப்படி ஒரு சின்ன என்னை ஆட்கொண்டான் என்று அன்றி உணர்வு இந்த ரெண்டும் கலந்ததுதான் திருவாசகம் இப்ப திருவாசகம் முழுது என்ன சொல்கிறது என்றால் இரண்டு சொல்லுகிறது ஒன்று இறைவனை பிரிந்த பெரிவாற்றாமையை பற்றிய கூற்றுக்கள் இன்னொன்று அவன் செய்த உதவியை நன்றி உணர்வோடு பாராட்டுதல் இந்த ரெண்டு சேர்தான் திருவாசகம் என்று முடிக்கிறது அதனால் இயற்கை வர்ணனையே அறியும் இல்லை அப்படி இயற்கை வர்ணனை இல்லாத ஒரு திருமுறை திருவாசகம் திருக்குவையாரில் இயற்கை வர்ணனை இருக்கு திருவாசகத்தில் இல்லை இன்னொன்று மூன்றாவது இந்த மகளிரை வைத்து அவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டை வைத்து பாடியது திருவாசகம் இந்த எண்ணெறிய சிறப்புகளோடு கூட இன்று நாம் திருவாசகத்தில் சிவபுராணத்தை தொடங்குறோம் திருவாசகத்தில் சிவபுராணம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று அதனாலதான் ஏழு வயதுல மெதுவா கத்துக் கொடுத்தணும் தாய்மார் பொழுது இந்த ஒரு வெண்பா சொன்னமே அந்த வெண்பா பிறகு யாரோ பாடினது ஆனா யாரும் நல்ல பெரியவங்க பாடியிருக்காங்க திருவாசகம் என்னும் தேன் என்ன செய்யும் தொல்லை இரும்பிரவி சூழும் தலைக்கி அப்படின்னு தொல்லை இரும்பிரவி இப்ப நமக்கு இருக்கிற அந்த பிறவி இருக்குது தொல்லை தரும்படியான பிறவி இது என்னைக்கு வந்ததோ தொல்லை இரு என்னைக்கு வந்ததோ தெரியல ஆமா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இப்படி எல்லாம் இருந்து இன்னைக்கு என்னமோ மனிதனா வந்திருக்கிறோம் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்ப இத்தனை பெரிய பிறக்கணும்னு சொன்ன தொல்லை கிமு என்னைக்கோ என்னைக்கோ பிடிச்ச பிறவி ஆகவே பழமையாக வந்து கொண்டிருக்கிற பிறவி தொல்லை தருகின்ற பிறவி எனவே தொல்லை இரும் பிறவி இந்த பிறவிக்கு என்ன காரணம் சாமி அப்படின்னாரு இந்த பிறவி மேல் மேல் வர்றதுக்கு காரணம் நமக்கு இருக்கிற இருக்கிற மலங்கள் ஆணவம் கண்ணும் மாயங்கிற அந்த மலங்கள் தலை அப்படியா பிறவி நீங்கணும்னா எது நீங்கணும் இந்த ஆணவம் கண்ணும் ஆகிய தலை நீங்கணும் அப்போ தொல்லை பிறவி சூடும் தலை நீக்கி இந்த பிறவி ஏற்படுவதற்கு காரணமான அந்த தலையை நீக்கும் நீக்கிறதுனாலேயே பிறவியை நீக்கிடும் அப்பா தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அப்படி அந்த அந்த மாதிரி இந்த இந்த தலை நீங்கிச்சுன்னா நமக்கு என்னன்னு கேட்டா பிறவி நீங்கிட்டுதுன்னா என்ன இருக்கு அருமையா இருக்கு அல்லல் அறுத்து துன்பமே இல்லை ஆனந்தம் ஆக்கியதி துன்பமே இல்லாத இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி இன்பமே என்னாலும் துன்பமில்லாத வாடுதரும் இது எப்படி சாமி கிடைக்கும் எல்லை மறுவா நெறியளிக்கும் ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் எல்லை மருவா நெறியளிக்கும் இந்த நெறி அருள் நெறி அந்த அருள்நெறி அது வந்து எந்த எல்லை ஒரு ஒரு இறுதி உடையதல்ல அந்த நெறி அருள்நெறி கிடைச்சிருதுன்னா அந்த ஆன்மாவுக்கு அதான் சாஸ்வதமானது நிலையானது நல்ல எல்லை மறுவா நெறியளிக்கும் யார் கொடுத்த சுவாமி வாத ஊர் எங்கோன் திருவாத ஊரில் தோன்றிய மணிவாசக பெருமான் அவர் அருளிய நூல் என்ன திருவாசகம் அப்படி மட்டுமா சொல்றது இல்லப்பா தேன் திருவாசகம் என்னும் தேன் இந்த ஆன்மாக்கள் உயிர்களுக்கு இருக்கின்ற அந்த பிறவியை நீக்கும் அந்த பிறவிக்கு ஏதுவாக இருக்கிற தலையை நீக்கி நீக்கும் திருவாசகத்தை நல்ல படித்து வந்தவர்கள் வெண்பா பாடிட்டாங்க அந்த வெண்பா பாடிட்டு இப்ப சொல்ற பழக்கம் உண்டு திருவாசகத்தை அதனால சொன்னேன் சரி இனிமேல் நம்முடைய சிவபுராணம் இது சரியா தொண்ணூத்தி ஐந்து அடிகளை உடையது இதை படிக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா முதலில் இந்த சிவபுராணம் முழுதும் என்ன சொல்லுகிறது எத்தனை செய்தியை சொல்லுகிறது கேட்டு பிடிச்சுக்கணும் ஒரு சொல்லணும்ல விரல்ல இருக்குன்னு விடையன்னு அந்த காலத்தில் சொல்றது அது மாதிரி இருந்துட்டு பிரிச்சுக்கிட்டோம்னா விளங்கிடு வேற ஒன்றும் பெரிய காரியம் இல்லை ரொம்ப எல்லாரும் வழங்கணும் அல்லவா இந்த சிவபுராணம் முழுதும் சொல்லுகின்ற கருத்துக்களை ஆறு வகையில் அடக்கலாம் ஆறு வகையில் அடக்கலாம் அப்போ ஆறு பிரிவா பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னா சிவபுராணம் முழுதும் சொல்வது என்ன என்று சொல்லுவாங்க இப்ப முதல்ல என்ன இருப்பது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா வாழ்த்து சொல்லுகிறார் வாழ்த்து இந்த இந்த சிவபுராண திருவாசகம் ஒரு நூல் அதில் இந்த சிவபிராணமே ஒரு தனி நூலாக செஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்போ ஒரு நூல் செய்யணும்னா என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த காலத்துல கடவுள் வணக்கம் சொல்லணும் வாழ்த்து சொல்லணும் வாழ்த்து சொல்லி தான் சொல்லணும் ஆகவே இந்த சிவபுராணம் என்ற ஒரு அருமையான நூலை செய்கின்ற நம்முடைய மணிவாசக பெருமான் முதற்கண் வாழ்த்து கூறுகிறார் அப்போ முதல் தலைப்பு என்ன ஆறு செய்தியில் முதல் செய்தி என்ன வாழ்த்தும் வணக்கமும் அது சொல்றோம் சரி இது எத்தனை சொல்ல ஒன்று முதல் பதினாறு அடிகளில் சொல்லுகிறார் பதினாறு அடிகளிலே இந்த வாழ்த்து வணக்கம் சொல்லுகிறார் அப்போ சிவபுராணம் என்ற ஒரு அருமையான நூலை செய்வதற்கு முன்னே நம்முடைய மணிவாச பெருந்தகை வாழ்த்தும் வணக்கமும் சொல்லுகிறார் அது முதல் செய்தி முதல் செய்தி என்ன எல்லாம் தெரிஞ்சதுதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சொல்லும் இந்த வரியிலிருந்து எது வரைக்கும் பதினாறாவது வரி என்று கேட்டா ஆராத இன்பம் அருளுமலை போற்றி என்பது வரையிலும் வாழ்த்து என்று பதினாறு வரிகள் என்றும் பதினாறு நமக்கு என்றும் பதினாறுன்னு சொல்லணும் அது மாதிரி வாழ்த்து பெருமானுடைய வாழ்த்து என்றும் பதினாறாக இருக்கிற வாழ்த்து ஏன் பண்டும் இன்றும் என்றும் உள்ளவருடன்றே பல்லாண்டு கூறுகிறது என்றல்லவா தெரியும் ஆமா அவன் என்னைக்கு என்று சொன்னா கிமு கிபி இல்லாத ஆதியும் அந்தவும் இல்லா அரும்பெரும் ஜோதி அவன் என்றும் இருப்பவன் அதால் அந்த என்றும் பதினாறாக இருக்கின்ற எங்கள் பெருமானுக்கு இந்த முதல் பதினாறு வரிகள் அப்படியே எதுவா இருக்கு வாழ்த்து வணக்கமாக முதல்ல என்ன வாழ்த்து தொடங்குது என்று கேட்டால் பெருமானுடைய திருப்பெயரை சொல்லுகிறது பெருமானுக்கு என்ன பெயர் இப்ப திருவண்ணாமலையில் இருக்கிற பெருமானுக்கு என்ன பெயர் அண்ணாமலை நாள் உண்ணாமலை நாய் திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு நம்ம இவரெல்லாம் வந்து தேவியாபர் தம்பி எல்லாம் வந்திருக்கிறாங்க அதனால திருப்பனந்தாள் நாங்க படிச்சது அதனால மறக்க முடியுமா நான் சொல்றேன் திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு என்ன பெயர் கேட்டா என்ன திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு என்ன பெயர் செஞ்சடையப்பர் பெரிய நாயகி கோயில் இருக்கிற பெருமானுக்கு வைத்தியநாதர் தையல் நாயகி இப்படி பெயர் இருக்கு தில்லையில் இருக்கிற பெருமானுக்கு நடராஜா சிவகாம சுந்தரி இப்படி எல்லாம் பெயர் சொல்றோம் அப்ப இறைவனுடைய பெயர் பலராக இருந்தாலும் கூட இறைவனுடைய பெயர் எதுன்னு கேட்டா திருவைந்தெழுத்து தான் பெரு திருவைந்தெழுத்து தான் இறைவனுடைய பெயர் அப்போ திருவைந்த நம்ம அவனுடைய பெயரை சொல்லி வாழ்த்துகிறோம் எது நம சிவாய வாழ்க சிவாய நம நம சிவாய என்றெல்லாம் சொல்லுவதற்கு பெருமானுடைய திருப்பெயர் அவனுடைய பெயர் அது அப்போ உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அங்க அவனுக்கு ஒரு தனித்தனி பெயர் இருக்கு ஆனா எங்க இருக்கிற பரம்பொருளுக்கும் பொது பெயர் என்னன்னு நமச்சிவாய என்பதுதான் அப்ப ஆண்டவனுடைய திருநாமத்தை முதலில் வாழ்த்துகிறார் அப்ப ஆண்டவனுடைய பெயர் திருவைந்தெழுத்து தான் என்று எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க எண்ணிலேன் உன் திருநாமத்து எழுத்து ஐந்தும் திருவாசகமே பெருமானி எண்ணிலே என்னிலப்பா எதை என்னிலன்னார் உன் திருநாமத்து உன்னுடைய பெயர் திருப்பெயராக இருக்கிற எழுத்தைந்தும் அப்போ இறைவனுடைய திருப்பெயர் திருவைந்தெழுத்து தான் என்று யார் சொல்ற மணிவாசர் இன்னொருத்தர் யாரா சொல்லியிருக்காங்களா சுவாமி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் திறமுறுக்கால் பேசாராகில் அப்பர் சுவாமிகள் அப்ப திருநாமம் ஐந்தெழுத்து தான் அப்போ இறைவனுடைய திருப்பெயராக இருக்கிற நமச்சிவாய வாழ்கே என்ற அவனுடைய திருப்பெயரை மனமுன்னார முதல்ல வாழ்க்கிற வாழ்க்கிறேன் இப்படி தொடங்குற வாழ்த்து பதினாறு வரி வரைக்கும் போகுது நாதன் தாழ்வாழ்கே நாதன் இந்த உயிர்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன் நம்ம ஒருத்தன் தான் நமக்குரிய தலைவன் ஒருத்தர் இருக்கிறான்னா அது பெருமான் தான் வேற யாவனும் கிடையாது அப்ப சொன்னார் நாம் யாருக்கும் குடியல்லோம் இவன் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு போவான் இவெல்லாம் தலைவன் நமக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இடைக்காலம் முழுங்காலம் நமக்கு தலைவன் ஒருத்தர் பெருமான் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் என்றெல்லாம் பாடினாரே அதனால நமக்கு தலைவன் யார் நம்முடைய பெருமான் தான் எனவே நாதன் தாழ்வாழ்கே பெருமானி எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற உன்னுடைய திருவடி வாழ்க இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க பெருமானி நான் நினைக்கணும்னு நினைக்கலையோ நீ உன் கருணையினால என் நெஞ்சிலேயே இருக்கப்பா நெஞ்சிலேயே இருக்கு அது உன் கருணை உன் கருணை ஏயா கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள கண் மூடி கண் திறக்கிற நேரம் கூட பிரிய மாட்டானா ஆடாராடா இவை பொழுதும் அப்படி அந்த கண்ணிமைக்கிற நேரத்துல கூட என்ன விட்டு பிரிய மாட்டாங்க நம்ம எல்லாம் இந்த வரி ஈர்த்ததே இல்லையோ ஃபாதர் மதர்னு சொல்லி இருபது இருபத்தஞ்சு ஆண்டு ஆங்கில நாட்டில் இருந்து இங்க வந்த ஜியு போப்பை இந்த வரி அப்படியே உருப்பிச்சான் ஏன்னா அவங்க எல்லாம் கர்த்தா கர்த்தாவன் சொல்றாங்க கர்த்தா ஆண்டவன் சொல்றாங்க கர்த்தான்னு சொல்றாங்க இந்த கர்த்தா நாம போய் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றோம் கேட்காமையே தட்டாமையே இமைப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க உயிர் எழுத்துமா அவருக்கு எங்கேயோ பிறந்த பாதர் மதன் படித்தவன் எழுத்துது அதோட விட்டுருங்க நாம தட்டி அவன் திறக்கல நாம கேட்டவன் கொடுக்கல அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான் ஏசா எந்த நேரம் முன்னாடி எந்த நேரம் ஒரு கண்ணு அடாடா அந்த நேரம் கூட எங்கேயும் போக மாட்டான்னா நம்முடைய கர்த்தா யார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நம்முடைய நீங்காதான் தாழ்வா இதெல்லாம் என்ன வர சொல்றது இப்பொழுதும் கண்ணிமிக்கின்ற பொழுதும் என் நெஞ்சில் என்னுடைய நெஞ்சில் நீங்காதவன் நீங்காதவனா இருக்கின்ற தாழ் திருவடி வாழ்க வாழ்கன்னு பதவியை சொல்றத தெரியாத இது விலங்குல உங்களுக்கு அருமையா இல்ல இமை நீங்க அதுக்காக அந்த காலத்துல டீச்சிங் மெத்தட்ல ஒன்னு சொன்னாங்க அந்த சூழலை சொல்லி அந்த வரிய சொல்லப்பா தானா விளங்கிடும் அதான் டீச்சிங் மெத்தட் என்றெல்லாம் பிஎட் படிக்காத எங்க பேராசிரியர் அப்படி சொன்னாங்க அதனால நீங்க விளங்கல உங்களுக்கு இப்ப இமைப்பொழுதும் ஒரு கண் இமைத்து கண் திறக்கிற நேரத்தில் கூட நாமனு இருக்கும்படியா செய்யல அவையும் உள்ளத்துல நீங்காம இருக்கிறான் நீங்காதான் தாழ்வாழ்கேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவிப்பொழுதும் என் நெஞ்சில் தாழ் வாழ்க சுவாமி அந்த அந்த பெருமானுக்கு உங்களுக்கு எங்க தொடர்பு ஏற்பட்டதோ அப்படின்னார் கோகழியாண்ட குரு மனிதன் வாழ்க கோகழி அது என்னங்க இருக்கு சுவாமி கோ என்றால் பெருன்னு அர்த்தம் கழி என்றால் துறையின் அர்த்தம் கடல் துறை உப்பங்கழின்னு சொல்றோமே கழின்னு என்ன அந்த கடல் வந்து இந்த கழிங்கிறது இந்த கரையை ஒட்டி இருக்கிற பகுதிக்கு கழின்னு பேரு அந்த கழியை தானும்னா கடல் ஒரே ஆழமான கடல் அல்லவா அப்போ கோன்னா பெரிய கடின துறை திருப்பெருந்துரை திருப்பெருந்துரை கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க திருப்பெருந்துறையில் எனக்கு குருநாதனாக எங்க பெருமான் ஆண்டான் அப்போ ஐயாவுக்கும் அந்த ஆண்டவனுக்கு தொடர்பு திருப்பெருந்துரை இது பின்னால் இருக்கவங்க கோகடி நம்ம திருவாவூர்துறைன்னு ஒரே எழுதி வச்சாங்க அபத்தம் அபத்தம் <laughs> திருவாவூர்துறை இல்லை ஒராவதுரை இல்லை அல்லவா அதனால கோகடி என்பது திருப்பெருந்துரை திருப்பெருந்துரை கோகழி கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க அந்த திருப்பெருந்துறையில் தான் அப்படிப்பட்ட பெரியவனாக இருக்கின்ற எங்கள் பெருமான் எனக்கு குருமணி குருநாதனாக வந்த ஆண்டான் எப்படி சொன்னாரா எங்கேயாவது பின்னால சொல்லியிருக்கார் செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி குதிரை வாங்குவதற்காக அப்படியே பணம் மடியில் இடுப்புல கட்டிட்டு வர்றார் மாண்புமிகு அமைச்சர் வருகின்றவர் திருப்பெருந்துறை வந்தார் வந்தவுடன் வந்தவர் நேரம் வந்துகிட்டு இருக்கார் இப்படி பார்த்தார் பார்த்தா ஒரு குருந்த மரம் அது கீழே ஒரு குருநாதர் இருக்கிறார் அந்த குருநாதர் எப்படி இருக்கு உடம்பெல்லாம் சொக்கச்சவேன்னு இருக்கான் செந்தழல் பூரை திரு மேனியும் செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி பக்கத்துல என்ன இருக்கு பார்த்தாரு பார்த்த உடனே அடே பக்கத்துல கோயில் திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அங்க இருக்கவர் யாரு அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் குருநாதனாக இருந்து ஆட்கொண்டான் இது பக்கா திருவாசலையே சான்று அசைக்க முடியாது இதெல்லாம் வேறு இரண்டாவது கருத்து கருத்து அப்போ திருப்பெருந்துறையில் தான் அந்த இந்த ஆன்மாவுக்கு அந்த பெருமான் குருநாதனாக வந்து ஆட்கொண்டான் ஆதலால் கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே நமக்கு ஆண்டவனார் அருளி செய்யப்பட்டது ஆகமங்கள் என்று சொல்றது ஆகமங்கள் இறைவனால் அருளி செய்யப்பட்டது ஆகமம் என்பதை விளக்கமாக சொன்ன திருமுறை திருமூலர் திருமந்திரம் திருமூலர் திருமந்திரம் அதுக்கு தனிச்சிறப்பது இறைவனுக்கு ஐந்து முகம் அந்த ஐந்து முகம் எல்லோருக்கும் தெரியும் ஆறாவது முகம் ஒன்று உண்டு அது கீழ் நோக்கிய முகம் அது ஞானிகளுக்கு தான் தெரியும் எனவே பெருமானுக்கு எத்தனை முகம் ஆறு முகம் அப்பாவுக்கு தப்பாம புள்ள பிறந்தது சுப்பிரமணிய சுவாமி அதுக்கு ஆறு முகம் ஆகவே அப்பாவுக்கு ஆறு முகம் பிள்ளைக்கும் ஆறு முகம் அந்த ஆறு முகத்துல மறைஞ்சிருக்கிற அந்த கீழ் நோக்கிய முகத்தை விட்டுவிட்டு எஞ்சிய ஐந்து முகங்களால் தான் ஆகமத்தை அருளினான் ஆகமத்தை அருளினான் யார் சொன்ன நீங்க மற்ற திருமுறை ஆசிரியர் உள்ளது திருவாசகத்திலேயே இருக்குது திருவாசிரியர் எங்க இருக்குது ஆகமம் ஐந்து துண்ணிய ஐந்து ஐமுகங்களால் அருளியும் பெருமானி ஆகமங்களை எல்லாம் உன்னுடைய ஐந்து திருமுகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினாய் என்று திருவாசகத்தில் இருக்கு அதனால்தான் அவன் அருளிய ஆகமங்கள் வேறு அவன் வேறல்ல ஆகமம் ஆயி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க